ஜலே ஜெயபாத்திரம் தீபத்யாதிமானவம் பிரவணம் வந்தே ரமஜாமாத்திரம் முனிம் சரி பிரவணம் வந்தே ரமஜாமாத்திரம் முனிம் அழுவார் எம்பெருமானார் தீர்வுள்ளம் நயன்தரு பேரின்பம் எல்லாம் நேற்று அவதாரிக சேவிச்சோம் ரெண்டாவது தனியன் நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுது என்று வாழ் நயன்தரு கீர்த்தி சாமானுஷ முனி மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்து அமுது தமுது ஓங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே அவதாரிக்கை ஆயிடுச்சு நேற்றுக்கெல்லாம் என்ன பார்த்துட்டோம் ஆச்சாரிய நிஷ்டை முக்கியங்கிறது பார்த்துட்டோம் அமானுஷத்தந்தாதி வந்து நாலாயிரம் பிரபந்தத்தில் சேர்ந்தது என்றும் பார்த்தோம் அதனால் உனக்கு தெரியுமா இல்லை அனத்தியனத்தில் வந்து ராமானுஷந்தாதி சேவிக்கிறது இல்லை தெரியுமா உனக்கு சரி ராமானுஷந்தாதி நான் பிரபந்தத்தில் செயல சேர்ந்ததுனால அனத்தியானத்துல அதுக்கும் பங்கு உண்டு அனத்தியானத்தில் ராமானுஷத்தை சேவிக்கிறது இல்லை புரியுது அது தவிர மற்றெல்லாம் சேவிக்கிறோம் திருவாரூர் ரத்னமாலை தேதி மற்றெல்லாம் உண்டு ஆச்சாரியன் தனியான பாய் திருநாள் எல்லாம் உண்டு நயந்திர பெருமம் எல்லாம் நேற்று என்ன பார்த்தோம் நயம்னா விஷயம்னு அர்த்தம் இப்போ நாம் வந்து சம்சாரத்தில் இருக்கிற போது எதை அண்டி இருக்கோம் விஷய சுகங்களை அண்டி இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது நாம் வந்து நாம் கொஞ்ச நாள் பெருமாளை பற்றி நினைக்கிறோம் உடனே மற்றெல்லாம் விஷய சுகங்களை போடுறோம் ninety nine point nine nine nine டெக்கரிங் வந்து பூரா விஜய சுகங்கள் தான் இருக்கோம் இப்படியே நம்ம அறியாமல் போய் விழுந்துட்டுருக்கோம் அப்போ சம்சாரத்தில் மண்டி கிடக்கும் இருப்பையெல்லாம் நன் நல்லது என்று நல்லது அன்று என்று விட்டு நயந்திர பேரின்பம் இல்லாம் அது வந்து பேரின்பம்னு போட்டார் பதத்தை கவனிக்கணும் விஷயம் நயம்னா விஷயம்னு அர்த்தம் விஷயங்கள் வந்து சப்த ஸ்பர்ச ரூப ரசகந்தங்கள் நமக்கு தெரியும் அஞ்சு அஞ்சு விஷயங்கள் புலன்கள் அதுக்கு அஞ்சு ஞானேந்திரியங்கள் மூலமாக நாம் கிரகிக்கிறோம் இந்த விஷயங்களாலே வரும் நிரவதிய சுக நிரவதிய சுகங்கள் எல்லாம் நிரவதிய சுகங்கள்னா எல்லை இல்லாத இன்பம் அதாவது பேரின்பம்னு பதம் போட்டிருக்காருங்க யோசிச்சு பார்க்கணும் பேரின்பம்னு கூடாது பேரின்பம்ங்கிறது மோட்சம் ஒன்று தான் பேரின்பம் அதாவது ஆஹ்லாத சுகம் ஆஹ்லாத சுகம் அதாவது நிரவதிய சுகம் வந்து சுத்தம் கலசாத சுகம் வந்து மோட்சத்தில் ஒன்று தான் கிடைக்கும் மற்ற எந்த உலகங்களிலும் கிடைக்காது சத்துலோகம் இந்துலோகம் பிரம்மலோகம் அங்கேயும் கிடைக்காது நமக்கு அப்போ பேரின்பம்னு போட்டிருக்காரு விஷயத்துக்கவங்களே பேரின்பம்னு போடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன வியாக்கியானம்னா நம்முடைய நமக்கு நாம் எது நினச்சிட்டு இருக்கோம் மோட்சங்கிறத சித்துபமாக நினச்சிட்டு விஷயத்துவங்களே பேரின்பம் நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம புத்தியால் பேரின்பம்ங்கிறதுல சுட்டி காட்டுகிறார் அது புரியுறதா அப்போ புரியுறதா ஆ சரி அதாவது நயன்திர பெரும்பம்னா அதாவது இன்னொன்று கூட பாசனம் வரும் அதாவது பெருமாள் வந்து எல்லா திருவடியிலும் தலையை திருவடி வச்சானோ இல்லை திருவிக்கிரமாவதாரத்தில் எல்லா தலையிலும் திரு திருவடி வச்சான் அப்போ நாம் வந்து என்ன நினச்சிருந்தோம் எவனாவது காலை வைக்கிறான் நினச்சிட்டு இருந்தோம் அதனால் நமக்கு ஒன்றும் ப்ரமோ இது கிடைக்கல பிரயோஜனம் ஆகலை அப்போது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார் தலைங்கிற அந்த மாதிரி நம்ம வந்து பகவானை விட்டு விட்டு மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சுகம் நினச்சிட்டுக்கனால அதையே பேரின்பம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஃபைவ் அஞ்சு இன்பங்களில் வரக்கூடிய நிவர்த்திகளால் வரக்கூடிய கண்டு கேட்டு மோந்து உழலும் கண்டு ஐங்கருவி கண்ட இன்பம்ங்கிறார் ஆழ்வார் திருவாமொழியில் கண்டு கேட்டு மோந்து உண்டு உழலும் ஐந்தருவி கண்ட இன்பம் ஐந்தருவி கண்பு இன்பம்ங்கிறார் ஆழ்வார் அதனால் நம்முடைய ஞானத்தால் இது வந்து பேரின்பம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இது பேரின்பமே கிடையாது பேரின்பம் மோட்சங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் அது எதிர்மறை பொருளை கொடுக்கிறது நயந்திர பேரின்பம் எல்லாம் எல்லா இந்த மாதிரி அஞ்சு சுக்கங்களையும் பழுது அதெல்லாம் ஹேயம் என்று நினைத்து சில பேர் என்ன பண்றா நன்னினர் வாழ் யாரை நன்னினார் யாரை கிட்டினார்கள் நயந்தர் கீர்த்தி ராமானுஷன் ராமானுஷ முனியாகிற ராமானுஷனே அவர் முனி முனினா மனநசீலர் பகவானை சிந்தனை செய்பவர் அப்போ முனி ராமானுஷ முனி யதி யதீந்திரர் அவருக்கு என்ன இருக்கு கீர்த்தி இருக்கு அவருடைய கீர்த்தி எப்படிப்பட்ட கீர்த்தி ஜெயந்தரு கீர்த்தி ஜெயத்தே தரம் ஜெயம்னா ஜெயம் ஜெயத்தே தரம் கீர்த்தி ஜெயத்தே தரம் கீர்த்தினா சம்சாரத்தில் நின்று நிரூபிக்க தன் நிரூபிக்க தன்மையுடைய கீர்த்தி பெருமானாருடைய அந்த தனியன் இருக்கு சுப்பிரபாதம் ராமானுஜ சுப்பிரபாதம் ராமானுஜ மங்களம் மங்களா சாசனம் அப்படின்லாம் இருக்கு அதில் பார்த்தேன்னா பிரபன்னவாகா அப்படின்னு வருது ஒரு பதம் பிரபன்னவாகன்னா எம்பெருமா வந்து இந்த பிரபன்னர்களை தன்னை அடைந்தவர்களை சம்சார சாகரத்தினிடம் கரையேற்றி வைகுந்தம் ஏற்றும் தன்மையார் ஆனால் அது சய அது சயந்தர கீர்த்தி ராம இதிலே வருது பின்னால் ராமன் சுத்தாலே வருது உயிர்களாம் உத்தனவை செய்து உயிர்க்கும் உயிர்க்கவே உன்னின் உயிர்களுக்கு உத்தனவை செய்து அவர்களையும் பண்புலாம் பரபடி பின்னால் பாசுரம் வருதுங்க அதான் பகவானே கைவிட்ட கேஸு நாமெல்லாம் பெரிய டாக்டர் கைவிட்ட கேஸை இன்னொரு டாக்டர் கிளியர் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி பகவான் கைவிட்ட கேசி நாம நாமெல்லாம் அகரே ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தான் புகழாக இருந்து கொண்டு உபாயமாக இருந்து கொண்டு காரே கருணை ராமானுஷா அதாவது கருணையே வடிவாக எடுத்தவர் அதாவது அது என்ன சொன்னாது ஒரு கரு கருணைய வடிவான ஆச்சாரியர் யாருன்னு இவர் தான் சொல்லி சுற்றி காட்டுகிற ஆச்சாரியர்கள் பின்னால் பலன்கள் வருது அப்போ அப்படிப்பட்ட சயங்கர கீர்த்தி ராமவாரசு முன்னி தாழ்ல மேல் அவருடைய இரு திருவிழிகளின் மேல் யாருக்கு அன்பு இருந்தது உயர்ந்த குணத்து திருவரங்கத் இவருக்கு ஒரு பதம் போட்டார் விசேஷனம் திருவரங்கத்தமுது அப்படின்னு பேர் இவருக்கு திருவரங்கத்தமுதன் வந்து திருவரங்கத்தமுது வந்து எம்பெருமான் தான் அரங்கன் ஆனால் இங்கே இவருக்கு திருநாமம் என்ன ராமானுஜனால் சூட்டப்பட்ட திருநாமம் அமுது அமுதன்னு பேர் திருமணம் சூட்டினார் திரு அமுது சூட்டினார் ஆச்சாரியர் எம்பெருமானார் அப்போ திருவரங்கத்தமுது இவர் திருவாங்க தம்புதிரா அவருக்கு என்ன இருக்கு உயர்ந்த குணத்து உயர்ந்த குணத்துன்னா புத்துங்கு குணத்தை நல்ல உயர்ந்த குணத்தை உடைய திருவரங்க தகுதி என்ன பண்ணித்து ஓங்கும் அன்பால் எம்பும் கலித்துறை அவர் என்ன சொன்னார் தன்னுடைய ஓங்கும் அன்பால் தன்னுடைய மிக்க பக்தியால் எம்பும் எம்பக்கூடிய சொல்லின அருளி செய்த கலித்துறை அந்தாதி ராமகிருஷ்ணன் தாதியை ஓதவதற்காக இசை நெஞ்சமே இடத்துல நெஞ்சம்னுங்கிறது ஏன் தன்னை சொல் மற்றவளை பற்றி சொல்லாமல் உபதேசம் பண்ணான்னா நெஞ்சு தான் நமக்கு வந்து சௌவியமானது நெஞ்சு தான் நமக்கு டியரஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு நம் மற்றவாளை விட நம்மளுடைய நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளமே நெஞ்சு ரொம்ப க்ளோசஸ்ட் அதனால தான் நீ கவிதைகளில் பார்த்தேன்னா கிள்ளை விடு தூது நெஞ்சு விடு தூது அப்படின்னு போடுவாங்க நெஞ்சு கிள்ளைனா கிளி கிளியை தூதா தூதா விடுவார்கள் நம்முடைய நெஞ்சையே தூதாக விடுவார்கள் நம்ம படங்கள் வருது திருமருத்த பாசனங்கள் வருது மற்ற ஆழ்வார் பாசனங்கள் வருது நெஞ்சு விடு தூது ஆண்டாள் பாசனங்கள் வருது நெஞ்சையே தூதுவானாக விடுவார்கள் அது மாதிரி நெஞ்சத்துக்கு அன்னைக்கு சொன்னாலும் மனைவ வந்தியானாம் மனைவ மனுஷானாம் காரணம் வந்து மோக்ஷயோகம் அதனால மனசு வந்து ரொம்ப முக்கியமானதானால மனசை குறித்து இதை சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல வாசனம் சிவிக்கிறேன் வியாக்கியானம் அக்ஞர் அபிப்பிராயத்தாலே அக்ஞர்னா ஒன்றும் தெரியாத பசுப்பிராயர் நம்ம போல இருக்கிறவர் அவருடைய அபிப்பிராயத்தாலே சிற்றின்பத்தை ஐங்கருவி கண்ட இன்ப சித்தின்பத்தை பேரின்பம் என்கிறது பழுதென்று இந்த பதத்துக்கு அர்த்தம் அந்த சிற்றின்பமாகிற பேரின்பம் என்று நினைக்கக்கூடிய ஐந்து ஐங்கருவி கண்டு இன்பத்தை ஏகம் என்று விசாரித்து விட்டு அதை நன்னு ஆராய்ந்து பார்த்தால் அதில் சுகம் கலந்த துக்கங்களாக இருக்கு அந்த சுக துக்கத்தை சுகம் என்று நினைத்துக் கொள்கிறோம் கிட்ட இருக்கிறோம் சம்சாரத்தில் இதை விசாரித்து விட்டு அதை விட்டு விட்டு பால் ஆசிரியத்தோர்பால் விஷயத்திலே யாரு ராமானுஷர் ஆகிற ஆச்சாரியர் நம்மை ஆசிரியத்துவர்கள் விஷயத்திலே என்ன பண்ணுகிறார் சயந்தர் கீர்த்தி ராமானுஷம் அவர்களுக்கு சம்சார ஜெயத்தை பண்ணி தருகிறார் எம்பெருமானார் இப்படி ஆபாச சுகங்களை விட்டுவிட்டு ஆசையித்தவர்கள் ஆழ்வானும் அமுதனாரும் ஆயிற்று ஆபாச சுகங்கள்லாம் மேலெழுந்த வாரியாக சுகம் என்று நினைக்க தோணும் அதாவது போலி போலியான சுகங்களை விட்டு ஆசிரியத்துறை யாரு ஆழ்வானும் அமுதனாரும் ஆயிற்று பெருமானாரை பரிபூர்ணமாக ஆசிரியத்தவர்களில் கேட்டகிரியில் வர முதல்ல வந்து ஆழ்வான் நெக்ஸ்ட் திருவரங்க சமுதிரா ராமானுஜ வரதராஜேஸ்வரத்தில் அருள் செய்கிறார் புறத்தாழ்வான் ராமானுஜாஜி அபிஷேகிருதம் ராமானுஜரால் விஷயகதம் அபி அவருடைய அபிமானத்தில் ஒதுங்கினவன் அவருடைய அபிமானத்தில் ஒதுங்கினவனாகிற தன்னை சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வான் வரதராஜேஸ்வரம் ராமானுஜ விஷயகிருத்தம்னு வருது பாசுரம் அப்புறம் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாம் பாசுரம் ஆமா தாதி அதுல திருவரங்க தமுதார் என்ன சொல்றார் அக்காதல் அழத்தி அழுந்தி மாயும் என் ஆவியே வந்தெடுத்தான் அப்ப திருவரங்க தமுதார் எங்கிருந்தார் அக்காதல் அழத்தழுந்தி படவார்களுடைய காதலில் அழ காதலாகிற அழற்று அழற்றுன்னா சேரு அதில் அழிந்து இருந்து இருந்து மாயும் என் ஆவி என் ஆவியினுடைய சுரூபமே போயிடுத்து என்னுடைய ஜீவாத்மாவின் சுரூபமே போயிடுத்து மாயும் என் ஆவியை வந்து எடுத்தான் ராமவாசனே வந்து தன்னை ஆட்கொண்டதாக அருளி செய்கிறார் அதாவது பரகத்தை ஸ்வீகாரம் அடுத்தது காமாது அறம் ஆத்மபதாசுதானாம் ராமானும் யத்வஜம் நித்ராஜ் விம்சதி ஒன்றாவது பாசுரம் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வே நித்திய சேவா பிரேமா விலாசி படாங்குச பாதபக்தம் ராமானுஜாரியம் ஹரி ஹரம் ஆத்மபுதா ஆத்ம காமாது ஹரம் ஆத்மபதாசுதானாம் ராமானுஜம் எத்வஜம் சாமானியராக இருப்பது பற்றி என்ன பண்ணுகிறார் ஆத்ம பதாசுதானாம் தன்னை வந்து கிட்டினவர்களே அன்னிங்கிற அன்னினர் பால் அதுக்கு அர்த்தம் ஆத்ம பதாசுதானாம் அவருடைய அவருடைய ஆசிரியத்தவர்களுடைய எனத்தை போக்கிறார் காமாதி தோஷ ஹரம் ஹரம்னா அதை அபகரிக்கிறது காமாதி தோஷம் காமம் மதம் மோட்ச மாச்சரியம் அப்புறம் எல்லாம் செருக்கு நமக்கு எல்லாம் அகங்காரம் எல்லாம் இருக்கோ இல்லையோ காமம் எல்லாம் இருக்கோ இல்லையோ அத்தனை தோஷங்களாக அழுக்குகளையும் எடுத்து களைபவர் தன்னை அடிந்தவனுடைய தோஷங்களை எடுத்து களைபவர் ராமமோர்ஜராக எதுபதி எதிராஜ் வம்சதி மனவாள மாமனி அருள் செய்து எதிராஜ் வம்சதி அடுத்தது எதிராஜ் சப்ததியிலும் வருது சப்தவி தேசிய அருள் செய்து கதைர் கதன கதனைர் நக்திக சிந்தேஸ்வர சம்சயாக என்ன கடவுதிலே அவரை எடுத்து எடுத்து அள்ளி இருக்கிறார் இதுவாயிற்று சயந்திரமாகிறது சயந்திரம் சயந்திரம்னா சயம் நயம்னா ஜெயம் வெற்றி சயப்புகழார் சயப்புகழார் திருவாரூரில் சேப்புகழார்னு பதம் போட்டிருக்கார் ஆழ்வார் சயப்புகழார் சேப்புகழார் வெற்றி கொண்டே புகழை உடையவர்கள் இப்படிப்பட்ட ராமானுஜமுனி முன்னி தாழ்ல மேல் இப்படி ஆசிரித ஜன ஆசிரித ஜன ஜெயப்பிரதரான ஆசிரித ஜனங்களை தன்னை அந்நியவர்களுடைய ஜெய அந்நியவர்களுடைய ஆசிரியர்களுடைய ஜெயத்தை தருபவராகிற ஜெயப்பிரதர் ராமானுஜ முனி ஆகிற ராமானுஜ அவருடைய சரணத்வய விஷயங்களிலே திருவடிகளிலே வாச்சிக கைங்கரியமாக வாச்சா கைங்கரியமாக செய்த இந்த பிரபந்தத்தை அபியசிக்க பாராயணம் செய்ய சம்மதி என்று சௌமனசியம் உண்டாம்படி நல்ல மனசை உண்டாம்படி மனசை அர்த்திக்கிறது மனசை வேண்டுகிறார் இந்த தனியனிலே இதை கவனிக்கணும் அமார் சூத்தந்தாதில ஆதி அஜமம் அப்புறம் அத்தியவசானம் மூணு பாய எப்படியுமே பயங்கள் மற்ற விஷயங்கள் ஸ்ரீபாஷம் எதில் பார்த்தாலுமே அவளுடைய சைலி எப்படின்னா அவள் சொல்கிற ஸ்ட்ரெஸ் பண்ணுற முதல் பாயிண்ட் வந்து முதல்ல இருக்கும் அப்புறம் நூலினுடைய மத்தியம் மத்தியம் நடுவதிலும் அந்த அந்த பாயிண்டே மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாள் கடைசியிலும் அதை முடிப்பான் அதனால் சித்தாந்தம் வந்து திடீகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி இங்கே பார்த்தோன்னா ராமானுஜத்தில் அதில் பாசுரம் ஒன்று ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் பண்ணி வாழங்கிறார் ராமானுஷன் திருவடியை சொல்லுகிறார் அப்புறம் பாசரம் ஐம்பது மத்தியமம் ராமானுஷன் தன்னை என்னடி என்று எடுக்கிறார் மறுபடியும் திருவடி எடுக்கிறார் கடைசியில் நூற்றி எட்டாம் பாசுரத்தில் ராமானுஷன் அடி பூமன்னவேங்கிற எடுக்கிறார் அருள் செய்கிறார் அப்போ என்னாச்சு ஒன்று ஐம்பது நூற்றி எட்டு ஆதி மத்தியம அத்தியவசானம் இவ மூணிலும் அங்கிரியத்துவ விஷயமாக இருப்பது ஒன்று இருக்கிறது பிரபந்தம் தான் இப்போ ஆதி மத்தியமம் கடைசி இவன் மூணிலும் எம்பெருமானுடைய திருவடியே நம்மளுக்கு தஞ்சம் அதுவே நம்ம விவீக்கம் அதுவே உபாயம் அதுவே உபாயம் என்று என்று இந்த பிரபந்தத்தில் அருளை செய்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அன்றிக்கே இன்னொரு அர்த்தம் சொல்றார் ஐந்திரு பெருமமெல்லாம் பழுது இன்னி நன்னின நன்னினர்பால் சேந்திர கீர்த்தி ராமானுஜமணி என்று தனியன் அருளி செய்தவர் அபிப்பிராயமும் ஆகமாம் அதாவது முதல்ல என்ன சொன்னோம் நயன்துரை கவனி நயன்துரை பெரும்பமெல்லாம் பழுது என்று நன்னி அப்படின்னு சொன்னோம் பழுது அதெல்லாம் ஹேம்னு விட்டு விட்டுன்னு முதல் அர்த்தம் சொன்னார் இப்போ என்ன பண்ணார் நயன்துரை பெருமமெல்லாம் பழுது என்று சொல்லாமல் பழுதின்றி நன்னினர் பால் அப்போ என்னாச்சுன்னா அதாவது நன்மையை பண்ணும் நன்மை பண்ணுவதான நிறைய சுகங்கள் எல்லாம் அதாவது பழுதின்றி சங்கோச்சம் இல்லாமல் அதாவது நாம் என்ன பண்ணுறோம் அது என்ன சொன்னார் முதல் அர்த்தம் ஐங்கருவி கண்ட இன்பங்கள் பழுதென்று ஹேயம் என்று விட்டுவிட்டு ராமானுஜனை கிட்டினா கிட்டினார் திருவரங்க தமுதனார்கிறார் அவர் முதல் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து என்னன்னா நயந்திர பெரும்பம் எல்லாம் எல்லா விஷயங்கள் சுகங்களுக்கும் மேற்பா மேற்பட்டதான பேரின்பம் எல்லாம் பழுது இன்றி நன்னினர் பால் அது எல்லாமே பழுதின்றி நன்மையை பண்ண பழுதுன்னா பழுதுன்னா கெட்டது பழுது இல்லாதது கெட்டது இல்லாதது நல்லது அப்போ நன்மையை பண்ணம் ராமானுஜத்தினுடைய நமக்கு எல்லா சுகங்களும் நிறத்திய சுகங்கள் நிறத்திச சுகங்கள் அளவற்ற சு சுகங்கள் எல்லாமே ராமானுஜத்தினுடைய என்று எண்ணி கண்ணினர் பால் அதாவது என்ன சொல்ற பாசுரம் தந்தை தன் தாய் தாரம் அணையர் பெரும் செல்வம் எந்தனுக்கு நீயே எதிராசா ஆட்சி பிரபந்தம் மூன்று தந்தை நல் தாய் தாரம் வைஃப் தனையர் பசங்க பெருஞ்செல்வம் எந்தனுக்கு நீயே எதிராசா அப்ப ஆச்சாரியனையே தந்தையாகவும் தாயாகவும் தாரமாகவும் செல்வ புத்திரராகவும் பெரும் செல்வமாகவும் வைப்பு நிதியாகவும் எந்தனக்கு நீயே எதிராசா என்று மனவள மாமன் எழுதி செய்கிறார் அப்ப என்னாச்சு எல்லா சுகங்களும் முதல் அர்த்தம் எல்லா சுகங்களையும் விட்டு ராமானுஜனே நன் என்றுப்பால்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு எல்லா சுகங்களும் ராமானுஜனே என்று ஆமாம் சின்ன பால் புரியல இந்த அர்த்தம் ஓகே அப்போ அப்படி அதாவது என்ற இப்படி விஷயமாக அவரே சர்வ சுகங்களும் ராமோசனே என்று ஆசையிட்ட நம்முடைய விஷயமாக இங்க இங்கனையும் யோசிக்கவுமாம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அடுத்தது அன்றுக்கே இன்னொரு அர்த்தம் சொல்றார் மூணு அர்த்தங்கள் சொல்றார் கவனமாக கேளு மூணாவது அர்த்தமும் ரொம்ப அழகான அர்த்தம் அதாவது ஐந்திர பெருமமெல்லாம் பழுது என்று அப்போ பகவானை தவிர மற்ற விஷய சுகங்கள் எல்லாம் பழுது ஹேயமானது என்று திருநவத்கரித்து புல் போல் அதை நினைத்து புல்லென மதித்து நான் இங்கே வந்து நன்னிங்கிறது வந்து நம்ம சொல்லலை எம்பெருமானாரைக்கு விசேஷமாக அமையிறது ஐந்திரு பெருமமெல்லாம் பழுது என்று நன்னி நன்னினர் பால் யாரு நன்னினார் எம்பெருமானாருக்கு விசேஷமாகுவோமா அதாவது நல்ல சுவாவத்தால் நண்பால் நல்ல சுவாவத்தாலே பரசமுத்தியே பேரான சுபாவத்தாலே அப்போ எம்பெருமானோருடைய குணம் என்ன தன்னுடைய தன்னுடைய அது வந்து சுவார்த்தமான கைங்க புத்தியே கிடையாது அவருக்கு எல்லா உயிர்களும் உஜ்ஜீவிக்க போகணும் என்று காரே கருணை ராமாசு என்று அப்போ அதனால தான் எம்பெருமானாரோன்னு திருக்கோட்டியூர் நான் நம்பி அவருக்கு திருநாமம் சாத்திடலாம் நான் நரகம் போனால் கூட பரவாயில்ல ஆச்சாரியம் சொன்ன அரிய விஷயங்கள் பதினெட்டு தடவை நடந்து தாம் பெற்ற அரிய விஷயங்கள் எல்லா ஜீவராஜிகளுக்கும் கிடைத்து ஓராண் மொழியாக பேசித்தார் முன்னோர் அந்த வரம்பை அறுத்தார் ராமானுசர் என்றும்படி போரான் வழியாக வந்து இருக்க முன்னோர்கள் திருக்கோட்டு நம்பிக்கை முன்னாள் இதுவெல்லாம் ரகசியமாக வச்சிருந்த அந்த ரகசியங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா ஜீவராசிகளும் உஜ்ஜீவித்து உயிர்த்து வேண்டும் என்று கருணையுடைய மாத்த பிரசன்னாச்சாரியரான எம்பெருமானுடைய கருணைக்கு காரே கருணை ராமானுஜன் என பதம் போட ராமானுஜன் தந்தாதிலாம் அப்போ அப்படிப்பட்ட ராமானுஜன் அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் முதல் அர்த்தம் நயந்தரு பெயர்மம் எல்லாம் பழுதுன்னு நன்னியன்பால் விஷய சுகங்கள் எல்லாம் பழுது ஹேயம் என்று நன்னி ராமானுஜன் நன்னிவர் என்பவர் ஆசிரியத்துவர்கள் நாம் அவர் ஜீவராசிகள் ஒன்று அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து ஐந்திரு பெருமமெல் பெரு பேரின்பம் எல்லாம் ராமானுஷம் எல்லா இன்பங்களும் ராமானுஷனே அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது இந்த நன்னிங்கிறது வந்து ராமானுஷனுக்கு விசேஷமாக போட்டார் ராமானுஷர் யாரே நன்னினார் பெருமாளை அரங்கனை நன்னினார் அரங்கனை எப்படி நன்னினார் நயந்திர பெருமெல்லாம் பழுதி என்று நன்னி அதாவது மற்ற விஷயங்களை துறந்து அவரே எத்தியாசிரோ இல்லையோ எத்திராசிரோ இல்லையோ எத்தினா மனநசீலர் அடக்குபவர் மனதை அடக்குபவர் அப்போ எத்தீங்கிறார் அப்போ மனதை அடக்குதுன்னா மற்ற நயந்திர பெண் விஷய சுகங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நான் நித்தியாகி எம்பெருமானாரை நன்னி எம்பெருமானை நன்னி எம்பெருமானார் எம்பெருமானை நன்னினார் கிட்டினார் அப்போ ஆச்சு அதுக்கு பாசனம் செல்வம் எனக்கு தெரியுமே ஆழ்வார் அருளி செய்த தனியன் ஆமா ஜெ ஜெயிலி செய்வோம் யோனித்கமச்சது பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத சதித்தராணி திருநாயமேனே அப்போ எம்பெருமானுடைய திருவுகளை பொன்ன பொன்னடிகளை அதையே முக்கியமாக அதையே எல்லா நல்பயனாக நினைத்து என்ன மத்தவத்தை திருணீகரித்தார் அதாவது என்ன சோனித்தமச்சு ராம்பு ரக்ம வியாமோகத சஜித்தராணி பகவானுடைய திருவடியை தவிர மற்றவற்றை இதராணி தஜித்ராணி திருநாயமேனே மற்றவற்றை புல் என மதித்தவர் எம்பெருமானார் அந்த பாசனம் சேவிக்கிறோமோ இல்லையா தேனி தனியார் சோனித்தமச்சு ராம்பு யுக்மருக்ம வியாமோகத திருவரங்கம் என்ன மயிலே பெருகும் ராமாவசம் திருவரங்கம்னு சொன்னால் போகிறோம் ராமாவசனுக்கு அப்படியே மயங்கி விழுந்துருவாராம் அப்பேற்பட்ட மயல் காதல் மையல் காதல் கொண்டவர் போது திருவரங்க தமிழ் அவருடைய அரங்கனுக்கு மேல் அவர் ஈடுபாடு உண்டாதான் சொல்கிறார் அப்போ நயந்திர பெருமமெல்லாம் மற்றவற்றை திருணவாக திருணவத்கரித்து புல்லென மதித்து நாராயணனே நன்னியவர நன்னியவரான எம்பெருமானாருக்கு விசேஷமாகவும் நல் பால் நல்ல சுவாவத்தாலே மனசமிருத்தியே பெயரான சுவாவத்தாலே இப்படிப்பட்ட ராமானுஜர் என்ன பண்றார் என்ன பண்றார் தான் நயன் தான் அப்படிப்பட்டவர் தான் நயந்த பெருமெல்லாம் பழுதின் நன்னியர் மாத்திரம் அன்னைக்கு மற்றவற்ற மற்றவற்றை விட்டு விட்டு பகவானே நன்னியினரா ராமானுஜர் தான் பகவானை கிட்டின மாத்திரம் அன்றிக்கு நம்மை ஆசிரித்தவர்களும் நரகத்தை நகநெஞ்சு திருவாமொழி பத்தாம் பத்து ஆறாம் பாசுரம் ஆறாம் திருவாமொழி அதில் என்ன சொல்றார் நரகத்தை நகுநெஞ்சு அதாவது வாட்டாத்தான் அடிமேல் வாட்டா திருவாட்டா எம்பெருமான் பகவானுக்கு பகவான் ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்க விரைகினவா வருகின்றான் அப்படின்னு வருது பாசுரம் அப்போ விரைந்தவனுக்கு மோட்சம் கொடுப்பது வருவது போது அப்போ ஆழ்வார் என்ன சொல்றார் நரகத்தை நகரிஞ்ச நரகத்தை பார்த்து சிரிங்கிறார் அப்போ ராமானுஜன் என்ன பண்றார் பின்னால் பாசம் வருது நாமெல்லாம் எம்பெருமான் கைவிட்ட கேஸ் அப்போ ராமானுஜன் அதை நம்மளே உருவிக்க வருகிறார் ஆச்சாரியர் அப்படி இருக்கிற போது என்ன சொல்றார் மேடம் அரகத்தை நகுநெஞ்சேங்கிற மாதிரி நான் மட்டும் மோட்சத்தை பெற்றாலும் மற்றவர்களும் உயிர்வித்து மோட்சம் பெற வேண்டும் என்ற இச்சை உடையவராய் மரசமர்த்திய சுவாவத்தை உடையவராய் சம்சாரத்தை வெல்ல வெல்லராம்படி பண்ணின யசஸ்ஸை உடைய கீர்த்தியை உடையவர் என்று ஆகுமா திருநீக்கிருத்த விரி திருநீக்கிருத்த விரிஞ்சாதி இரங்கசு விபூதியக ஆமோனஜ பதாம்போஜ சமாசேன சாரினக ஆழ்வான் முக்தகம் இது நாலு வரி பாசுரம் முக்தகம்னு பேரு என்ன சொல்ற திருநீக்கிருத்த விரிஞ்சாதி நிரங்கச விபூதேகா பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய எல்லையில்லாத விபூதியான இவனுடைய பிரம்மா அல்ல ருத்ரன் அவருடைய விரிஞ்சன்ன பிரம்மா அவருடைய சத்திய லோகம் எல்லாம் இருக்காது பெரிய பெரிய அது மகாபாரதம் இல்லை விஷுபுராணம் பாகவத்தில் பார்த்தோன்னா நாரதர் சொல்றார் அவருடைய கேபினட் ரூம் இருக்கே பிரம்மாவுடைய கேபினட் ரூம் வந்து அவ்வளோ விஸ்தாரம் அமைஞ்சுது அதை பற்றி நிலையெல்லாம் வருது அந்த அந்த ரூம் அதனுடைய தேசங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதெல்லாமே ஒன்றும் இல்லை அதெல்லாம் ಪುಲ್ಲೆನ மதித்து ராமானுஜ பதாம்போஜ சமாசேன சரணகா ராமானுஜர் திருவடிகளை சமாசேனமாக அதே பாக்கியமாக நினைத்து சமாசேன சாரணகா பாக்கியவான்களாக நினைத்து அன்பியன்வர்கள் என்று ஆழ்வான் அருளி செய்கிறார் அதனால் என்னாச்சு இந்த பாசுரத்துக்கு தனியனுக்கு மூணு அர்த்தம் கிடைச்சது நமக்கு புரியுறதா இப்போ ஓகே மேலே போலாமா அடுத்த பாசுரம் தனியன் தொல்லின் தொகை கொண்டு தொல்லின் தொகை கொண்டு உனது அடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேசம் உன் நாமமெல்லாம் எந்த நாவனுள்ளே அல்லும் பகலும் அமரும் மொழி நல்கு அருசமயம் வெல்லும் பரமா ராமானுசா இதன் விண்ணப்பமே சொல்லின் தொகை உண்டு சொல்லின் தொகைனா இது அமுதம் இந்த பாசுரம் வந்து வியாக்கியான அவதாரிக்க இந்த பாசுரம் அமுதனா அருளி செய்ததாகல் இது പതിനാറ് இந்த தனியார் ആദ്യ செய்ததாக ஒரு அபிப்பிராயம் இன்னொன்று திருவரங்க தமிழ்நாடு அபிப்பிராயம் என்ன என்று அபினிவேசமுடைய ஆசிரியர் அருள் செய்ததாக இருக்கும் இந்த பாசுரம் அப்போ அவரும் அழிச்சதாக இருக்கலாம் இல்லை அவருடைய அபிமான புக்தர் அபிமான அருள் இருக்கலாம் இந்த பாசுரம் எப்படின்னா சொல்லின் தொகை உண்டு சொல்லின் தொகைன்னா என்ன அர்த்தம் தொகைனா ஒரு கூட்டு என்ன கூட்டு இந்த சொல்லுடைய கூட்டு சொல்லு தான் செய்யுளாயிருக்கு அந்த செய்யுள் வந்து என்ன ராமானுஜன் பரிணமித்து நிர்மாணிக்கப்பட்டது அப்போ சொல்லின் தொகை கொண்டு ராமானுஜனுக்கு ஆதி ஆகிற தொகை கொண்டு மனதடி போதுக்கு ராமானுஷனே உன்னுடைய திருவிழி திருவிடை போதுகளுக்கு திருவிழி தாமரைகளுக்கு தொண்டு செய்யும் ஆட்சியை கைங்கரியம் செய்யும் நல் அன்பர் ஏற்றம் நல் அன்பர்ங்கிறதுக்கு பின்னால் வியாக்கியானம் வருது அழகா இருக்கும் நல்ல அன்பர் அவருடைய அடியார்கள் ஏற்றம் உன் நாமம் எல்லாம் ராமானுஷா உன்னுடைய திருநாமங்கள் எல்லாம் எந்த நாவினுள்ளே என்னோட நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு ஏது என்னுடைய திருநாமமாகிற ராமானுஜ என்ற திருநாமம் என்னுடைய நாவிலுள்ளே பர்மனண்டாக அல்லும் பகலும் அல்லும்னா இரவு பகல்னா பகல் அப்ப ராத்திரியும் பகலும் என்னுடைய உன்னுடைய திருநாமம் என்னுடைய நாவிலே உச்சரிக்க கொண்டே இருக்க வேண்டும் என்று அது சமயம் வெல்லும் பரமா ஆறு சமயங்களும் வென்ற பரமா சித்தாந்தத்தை வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிர்தாரணம் செய்து நிலநாட்டிய ராமானுஜாம் இது என் விண்ணப்பமே அப்ப என்னாச்சு ஆச்சாரியனே நோக்கி அவருடைய திருநாமம் நம்முடைய வாயில் வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்களுக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி வாயுள்ளும் நெஞ்சுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்களுக்கே அப்போ வாயி நம்ம மனசு ரெண்டுத்துலையும் இருக்கிற மாதிரி நம்ம அவருமுடையிலிருந்து யார் கேட்குறார் எம் பெருமாளை கேட்கல ஆச்சாரியரையே கேட்கிறார் அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் பெரிய திருமொழி தனியனில் ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஆயிரத்தி எண்பத்தி நாலு மாதம் இருக்குது ரொம்ப கடினமானது அத்தனையும் மனசில் நிற்கும்படி திருமஞ்சாழ்வாரை பிரார்த்திக்கலாம் எம்பெருமான பிரார்த்திக்கிறதாக தனியன் வந்திருக்கிறது அப்புறம் ராமானுஜந்தாவை பார்த்தேன்னா ராமானுஜர் திருநாமம் நம்முடைய நாவில் தரிப்பதற்கு பேரால் உள்ளம் பெறார் அதே மாதிரி திருவாமொழி தரிக்கிறதுக்கும் அனந்தாழ்வான் அழிச்சது தனியான் வான்துகளும் சோழ மதுரங்கிறோம் அந்த பண்புமையில் அதுவும் வந்து உன்னுடைய திருநாமமே நீரே எனக்கு திருவாமொழி நம்முடைய நெஞ்சுள்ளம் வாயுள்ளம் இருப்பதற்காக பகவானையோ இல்லை ஆழ்வாரையோ கேட்காமல் ஆச்சாரியனாக எம்பெருமானாரையே பிரார்த்திக்கிறார் அதனால் அவர் கோர்வையாக வருது இதெல்லாம் நமக்கு தரிக்கப்பட வேண்டும் என்றாலும் ஆச்சாரியனுடைய அபிப்ரா அங்கீகாரம் இல்லாமல் நாவில் உள்ள மனத்துள்ளும் நெஞ்சுள்ளம் அந்த அர்த்தங்கள் பதியாது அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த இடத்துல அசஸ் பண்ண அர்த்தங்கள் தனியங்கள்ல அப்போ இந்த பாசுரம் வியாக்கியானம் சேவிக்கிறேன் இந்த தனியன் சொல்லின் தொகை கொண்டு உனதறி போதுக்கு தொண்டு செய்யும் சொல்லின் தொகை கொண்டு இவ்வளவாக சொல்லக்கணவோம் என்று சங்கா நிர்தேசம் பண்ணி அதாவது இந்த ராமார் தாதியை நிர்மாணம் பண்ணக்கூடிய சமயத்தில் கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணக்கூடிய சமயத்தில் நூத்தி எட்டு திவ்ய திவ்ய பாசுரங்களாக காயத்ரியின் சங்கைக்கு ஒக்க ஒக்க அதுக்கு ஈக்குவலண்டாக நாம் இவ்வளவு பாசுரங்கள் நிர்மாணம் செய்ய கடவோம் என்று சக்கல்பித்துக் கொண்டார் திரும திருவரங்க தமுதிரார் சங்கியா நிர்தேசம் பண்ணி அன்றைக்கு இன்னொரு இன்னொரு ரத்தம் சப்த சமூகங்களை கொண்டு என்னவுமாம் சப்த சமூகங்கள் தான் வேதங்கள் அதே மாதிரி சப்த ராசிகள் சப்த ராசின்னு பேர் வேதத்துக்கு அது மாதிரி இதுவும் ஒரு வேதம் திவ்யபிரம் அருளி செய்தல் அருளி செயலும் ஒரு தேவத வேதம் தானே அப்போ சொல்லின் தொகை உண்டு சப்த சமூகங்களை கொண்டு என்னவுமா அடுத்தது உன்னது உனதடி போதுக்கு தேவதூருடைய திருவடி தாமரைகட்கு தொண்டு செய்யும் வாஜிக்க கைங்கரியமாக இருங்கவுகளை புனையும் நல்ல விஸ்தாரமான ரொம்ப அழகிய கவிகளை புனைவதற்கு தொண்டு செய்யும் வாஜிகேரியம் செய்வதற்காக நல்லன்பர் பரவம் நல்லன்பர் ஏக்கம் நல்லன்பர் பரவம் இந்த பாசுரத்தில் வருது நல்லன்பர் நல்லன்பர்னா அனன்ய பிரயோஜன யுக்தர் அனன்ய பிரயோஜன யுக்தர்னா வேறு பிரயோ பிரயோஜனங்களை கருதாமல் அப்போ வேறு பிரயோஜனங்களை விட்டவர்கள் நல்லன்பர் தன்னுடைய பிரயோஜனத்தையும் விட்டவர் நல்லன்பர் அமானுஷருடைய பிரயோஜனத்தையே அவருக்கு உகப்பையே முக்கியமாக கருதுபவர்கள் அனன்ய பிரயோஜனம் புரிஞ்சுதா இப்போ நல்ல அன்புங்கிறதுக்கு நல்ல அன்பார் என்பதுக்கு புரிஞ்சுக்கணும் அதை இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் வருது பின்னால் சொல்கிறேன் அதை நல்ல அன்பார் பருவம் அனன்ய பிரயோஜன பக்தி உக்தர் அப்போ அனன்ய பிரயோஜன பக்தி உக்தர்னா இப்படி புரிஞ்சுக்கணும் மற்ற சுகங்களை விட்டவர்கள் ஒன்று ரெண்டாவது தன்னுடைய சுகத்தையும் தனக்கு சுவார்த்தா எனக்கு இதனால் வரும் சுகங்கிறதையும் விட்டவர்கள் அப்போ அடுத்து என்ன பகவானுடைய சுகத்தையோ பகவானுடைய உகப்பையோ ஆச்சாரியருடைய உகப்பையோ ஆழ்வானுடைய உகப் ஆழ்வாருடைய உகப்பையோ பிரதானமாக கருதி அவருக்கு கைங்கரியம் கைங்கரியம் செய்வர்கள் அனன்ய பிரயோஜன பக்தி உத்தர்கள் அப்போ நல்லன்பர் ஏத்தம் அப்படிப்பட்ட நல்லவர்கள் ஏத்தம் ஏத்தம்னா அந்த பக்தி பாரபசியத்தாலே பக்தியால் வளைக்கப்பட்ட தங்களுடைய சோத்திரம் பண்ணும் தேவடைய திருநாமம் எல்லாம் பக்தியாலே நெஞ்சம் நினைந்து நனைந்து அதனால் உருகி உன்னுடைய நாமத்தை ஏத்தும் உன்னுடைய நாமத்தை நாமத்தை சோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களே அப்படிப்பட்ட உங்களுடைய திருநாமம் எல்லாம் எந்த நாவினுள்ளே என்னுடைய அந்த திருநாமங்களை என்னுடைய நாவினுக்குள்ளே அனுசந்திக்க வேணும் எப்படி அனுசந்திக்கணும் அல்லும் பகலும் அருளும் அல்லருளும் திருமொழியில பெரிய திருமங்கியாழ்வு அருளிச்சுக்கிறார் நல்லில் அருளமும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணா என்னும் நாமம் திருமங்கியாழ்வார் அஞ்சு ஒன்னாம் பத்து ஒன்று ஒன்று அஞ்சு முதல்ல ஆரம்பத்தையும் எடுக்கிறார் நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணா என்னும் நாமம் அப்போ திருமஞ்சாழ்வார் என்ன சொல்றார் ராத்திரி அர்த்த ராத்திரியிலையும் பகல்லையும் நான் உன்னை அழித்து கொண்டே இருப்பேன் நாம அப்படி பண்றாமா கிடையவே கிடையாது அது ஆழ்வாருக்கு நமக்கு வித்தியாசம் அந்த நல்லுறவும் பகலும் நாளை நீந்திரபடி திவாராத்திர வர இப்போ திவாராத்திர விபாகம்னா ராத்திரியும் பகலும் என்ற வேதம் இல்லாமல் கண்டினியூஸாக பொருந்தியிருக்கும்படி உங்கள் நாமமே எங்கள் நாமில் பொருந்திருக்கும்படி உபகரித்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ராமானுஷரை பார்த்து யார் ராமானுஷர் அறுசமயம் வெல்லும் பரமா கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய கோலியத்தைய மண்டு எனது வாதியர்கள் உங்கள் வாழ்வத்ததே ராமானுஜத்தாதி அப்போ அறுசமயம் வெல்லும் பரமா இராமானுஷா அரிசமயம் அந்த பதத்தை எடுத்து இங்கே ஆண்டிருக்காரு பாசுரத்தில் வர பாசுரத்து ராமானுஷத்தில் பாசுரத்தை எடுத்து அந்த வேர்ஷி எப்படி போட்டிருக்காரு அறுசமயம் வெல்லும் பரமா ஆறு சமயங்களையும் கொலையும்படி வெல்லுவது ராமானுஷ சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ணினார் ராமானுஷன் இப்படி வெல்லும் பரம வெல்லி வெல்லுகிற மேலானவரே சிரேஷ்டானவரே பரமாங்கிறதுக்கு சிரேஷ்டரானவரே ஆமானுஷா இதனால் ஆளுத்தால் நாராயண நாமத்திலும் அதிகமாக அதிகமான திருநாமத்தை உடையவரே இப்போ நான் நேற்று சொன்னேன் நாராயண நாமம் நாராயண ராமானுஜ நாலு ரெண்டு நாலு எழுத்து ஆனால் எம்பெருமானுடைய திருநாமத்தை காட்டிலும் அதிக பிரபாவமும் கீர்த்தியம் யசசம் வாய்ந்து நான் ராமானுஜ திருநாமம் அதுதான் சொல்றார் ஆள் எழுத்தால் நாராயண நாமத்திலும் நாராயண நாமத்தை விட அதிகமாக திருநாமத்தை உடையவரே உன் நாமம் எல்லாம் அப்படிப்பட்ட உங்களுடைய திருநாமங்கள் எல்லாம் எந்த நாவனுள்ளே அல்லும்பகலும் பகலும் அமரமுடன் நல்கு இது என் விண்ணப்பம் திஸ் இஸ் என்னுடைய விஜாபனம் தேவருடைய நாலெழுத்துடைய திருநாமம் எந்த நாவனுள்ளே அவருமுறை நல்கி அருள வேணும் ஆமானுசா என்றே முடிய அருளி செய்தது சொல்லின் தொகை உண்டு நூத்தெட்டு பாட்டாக சொல்ல வேண்டும் என்று சொல்லின் தொகையை சங்கியா நிர்தேசத்தை திருவுள்ளத்திலே கொண்டு நூத்தி எட்டு பாசம் அருளி செய்ய வேண்டும் என்று முதலே தீர்மானம் செய்து அதன்படி இந்த அருளி செயலை தீர்மானம் செய்தார் திருவரங்க தகுதிரார் உணவிரி போதற்கு ராமானுஷன் சரணார்மிதம் நாம் அன்னி வாழ அப்படின்னு முதல் பாசுரம் ராமானுஷன் அடி என்று என்று என்று கடைசியில் சொன்னது ராமானுஷன் அடிப்பு திருவடியை முதல்ல எடுக்க கடைசியில் எடுக்க மத்தியம் எடுக்கிறார் இப்படி இவர் திருவரங்க தமுதனார் ராமானுஜன் அடிப்போவதற்கு வாச்சிக்கமாக தொண்டு செய்தது ராமானுஜனுடைய திருவிழிகளுக்கு அங்கீகம் செய்தார் இப்படி தொண்டு செய்தும் தொண்டு செய்யும் நல்லன்பர் அமுதனாரிரே இப்ப நல்லன்பர்னா யாரு அமுதனாரை குறிக்கிறது என்று வியாக்கியானம் பிள்ளை லோகம் ஜீர் அருள் செய்கிறார் இப்படி தொண்டு செய்யும் நல்லன்பர் அமுதனாரிரே அமுதனார் தானே அவர்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றார் ஏத்து முன்னாமெல்லாம் அவர்களாலே சோத்திரம் பண்ணப்பட்ட தேவரே திருநாமமான நூத்தி எட்டு பாசுரங்களும் நாம் நூத்தி எட்டு சொல்வது நம்ம அறியாமலே ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா நூத்தி எட்டு தடவை சொல்லிவிடுறோம் இந்த பாசுரத்தால் அவர்களால் சோத்திரம் பண்ணப்பட்ட தேவரே திருநாமமான நூத்தி எட்டு பாட்டும் எந்த நாவனுள்ளே இதை நிறைவ நிரந்தரம் அனு அனுசந்திக்க வேண்டும் என்கிற என் நாவலுள்ளே அமரும்படியும் அழிக்க வேண்டும் இதன் விண்ணப்பம் இது என் விண்ணப்பங்கிறதுக்கு இதம் மம விஜாபனம் ஸ்தோத்திராசனத்தில் எடுக்கிறார் சோத்திரத்தில் என்ன சொல்றாரு அழகி பாருங்க நதேகம் ந பானா நச்சுக்கம் அதேஷாபிலிஷம் நான் எது கிமபதே சேஷத்து விபவாத் பகிர்பூதம் நாதா க்ஷணமேதாம் விஜாபன விதம்னு முடியறது அந்த பாசனம் விஜாபன விதம் என்னுடைய விண்ணப்பம் அது ட்ரூ டிரான்ஸ்லேஷன் சோத்திராசம் ஐம்பத்தி ஏழு அடியேன் சேர்ந்து செய்யும் விண்ணப்பமே திருவருத்த பாசுரத்திலையும் எம்பெருமானார் கொடுத்து பொய் நிர்ணயானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் இன்னின் இனிமை இனியாவிராமை உயிரிழைப்பான் என்ன நோதி யோரியுமாய் இமையாய் பிறந்தாய் இமையோர் தலைவா நெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு திருவருத்த முதல் பாசுரம் அடியேன் செய்யும் விண்ணப்பமே நம்மாழ்வார் அருள் செய்த முதல் திவ்ய பிரபந்தம் திருவருத்தம் அதுல முதல் விண்ணப்பம் இது என் விண்ணப்பமே என்ன அதுதான் எனக்கு சொல்றார் அது மாதிரி இது என் விண்ணப்பமே அமுதா நிர்வாகத்தை இது அமுதா நிர்வாகத்தை அனுபவித்து சொன்னபடி அப்ப ஆழ்வாருடையும் ஆளவந்தாருடைய நிர்வாகத்தையும் எடுத்து அது இங்கே அப்படியே போட்டிருக்கான் இதன் விண்ணப்பமே என்று இந்த பாசுரத்தின் முடிவு வருகிறது இதில் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் நேற்று இன்னொரு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் கவனி நேற்று இந்த பாசுரத்தில் தென்புலத்தார் என்ன கடவுளையே ஞான்னு ஒரு நம்ம கடைசியில் முடிகிறதோ இல்லை பாசுரத்தை வா மூலத்தார் திரும்பவும் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளையே ஞான் தென்புலத்தார்னா யாரு தென்புலத்தார் என்ன கடவுளையே முதல்ல பாசம் முடிஞ்ச முதல் பாசுரம் அதில் என்ன தென்புலத்தார்க்கு அப்படின்னு நேற்று வியாக்கியானம் செவிச்சாமே என்புலத்தாருக்கு என்ன கடவுளையே நியா என்ன அர்த்தம் அது நீங்கள் செவிச்சோம் நேத்தான செவிச்சோம் அதுக்குள்ள மறந்துட்டியா அதுக்குள்ள நேத்தி கேட்டது அதுக்குள்ள மறந்து போச்சா நேற்று விசாரணை சொன்ன யமனை பற்றி சொன்னேன் இங்கரை பற்றி சொன்னமே ஹலோ நான் சொல்ல கவனி நான் சொல்ல கவனி your methodology of hearing will not be useful unless you may you take notes அது வந்து பின்னால் கண்ணங்களை செயல்படுவது பின்னால் மைண்டில் பதியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போவுமே நான் வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ வா சுவாமி சொல்கிறதெல்லாம் நோட்ஸ் எடுத்துப்பேன் அது புஸ்தகத்தில் இருக்கும் நமக்கு பின்னால் புரியறது ஒரு மனத்தில் அழுந்த பதியம் தென்முலத்தாருக்கு என்ன கடவுடைய ஞான் என்ன கடவுடைய ஞான்ங்கிறது என்ன அர்த்தம் சொன்னா நேத்திக்க ஏ நீ எப்பவுமே அர்த்தங்களை எழுதிக்கணும் புஸ்தங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அர்த்தங்களை நம்ம எழுதி வச்சுட்டா பின்னால் மனசில் பதியம் ஒரு தடவை ரொட்டேஷன்ல வருவது ஆட்டோமேட்டிக்காக அந்த பழங்களை அர்த்தம் நான் சொல்லி தான் மேலே போகிறேன் நான் யா இப்போ கவனி அப்படி ரிப்பீட் பண்ணுறேன் தென்புலத்தாருக்கு என்ன கடவுடைய ஞான்னா செம்புலத்தார்னா யமர் யமனும் யமகிங்கரர்களும் அவர்களும் வந்து என்னை நம்ம ஆத்மாவை வந்து அடித்து உதச்சி நம்முடைய பாபங்களுக்கு ஈக்குவலண்டாக அவ இழுத்துன்னு போவான் அப்போ அவ கர்ம கஷயம் பிறந்தவாறே எப்படி முதல்ல சொன்ன இல்லையோ என்ன கர்மக்ஷயம் பிறந்தவாருங்கன்னா என்னுடைய பாபராஜிகள்லாம் ஒழுங்கி போயிடுச்சு எப்போ முன்னே வினைகளை முன்னிற்குடிய குடியமுதன் முன்னிற்கு முடிய குடியமுதனுடைய திருவரங்க தமிழாருடைய திருவுகளை என்னுடைய என்னுடைய தலைகளை சாத்தி கொண்டே ஆனதனால் என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் போயிற்று கர்ம வினைகள் எல்லாம் போயிற்று உடனே அனுபவிப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்போ அனுபவத்திற்கு ஒன்றும் இல்லைன்னா யமனுக்கு வேலையே இல்லை நேற்று சொன்ன புரியுறதா இல்லையா அப்போ தென்புலத்தார்னா யம யமபுர வாசிகள் யமபுரம் எங்கே இருக்க யம யமனுடைய லோகம் எங்கே இருக்க எந்த பக்கம் இருக்க டைரக்ஷன் தென் திசையில் இப்போ யமபுரங்களே இருக்கக்கூடிய அந்த யமர் யமனுக்கும் யம கிங்கர்களுக்கும் என்னன்னு கடவுளையே யார் என்ன கடவுளே எனக்கும் அவளுக்கு என்ன பிராப்தி உண்டு சம்பந்தமே கிடையாது புரியுறதா என்ன கடவுளையே ஞான் எனக்கு அவளுக்கு சம்பந்தம் அற்று போயிற்று புரியுறதா இத்தனை நாள் நாம் வந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் பூமி லோகத்துக்கும் மற்ற இடங்களுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் புரியுறதா அப்போ அது அதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு திருவரங்க தமிழ்நாடு திருவிடுகளை நம்முடைய தலையில் சாத்தி கொண்டோமானால் நம்முடைய பாபங்கள் புண்ணிய பாபங்கள் புண்ணிய பாப்பே விதூய நேற்று சொன்னேன் அப்போ ரெண்டும் அழிந்து போகிறது அப்போ நமக்கு என்ன மிஞ்சிறது ஜீரோ நேற்று சொன்ன அப்போ ஜீரோ ஆனால முக்தி பெய்கிறோம் அப்போ யமக்குற யமர்களுக்கும் யமக்கிங்கிறவர்களுக்கும் வேலை கிடையாது நமக்கு அவளுக்கும் பிராப்தி இல்லை என்ன கடவுடைய ஞான் எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு அர்த்தம் நாம் சொன்னேன் இன்னொரு அர்த்தம் சொல்ல போகிறேன் இப்போ நேராக புரிஞ்சா இல்லையா இதை நீ ஸ்மால் ஸ்மால் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோ பிரமாணங்கள் நோட் பண்ணிட்டா அந்த பதங்களுக்கு அர்த்தம் நோட் பண்ணி வச்சான்னா பின்னால் ஹெல்ப்ஃபுல் டு யூ பார்த்துக்கோ தட் இஸ் கோட்டம் ஓகே தென்புலத்தார்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா திருக்குறளில் வந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்தோ விருந்தொக்கல் என்னும் குரல் அதில் வந்து என்ன இருக்கார் தென்புலத்தார் அப்படிங்கிறது பருமேலழகர் உரை இருக்கு சிதிரராவார் படைப்பு காலத்தில் அயனால் படைக்கப்பட்டவர் கடவுள் ஜாதி தேவஜாதி ஜாதி வந்து தேவஜாதி அந்த ஜாதி வந்து தென்புலத்தார்னு தமிழ் சொல்லப்படுகிறது இப்போ தென்புலத்தாருக்கு என்ன கடவுடைய ஞான்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னா தென்புலத்தார் யமனம் யமக்கிங்கர்களும் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பித்ரு தேவர்கள் இன்னொரு அர்த்தம் இப்போ பித்ரு தேவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது அர்த்தமாயிருது தென்புலத்தாருக்கு என்ன கடவுளியான் பித்ரு தேவர்களுக்கும் யமக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது அப்போ பித்ரு தேவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ஆமாம் சாதம் பண்ணுறோம் இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஓகே அது பண்ணுறோம் ஆனால் இந்த பாகவதத்தில் ஒரு பாசுரம் இருக்கு நாயம் ருணீச்ச ராஜன் அப்படின்னு ராஜனை ராஜாவை பார்த்து சுக்கர் சொல்லியால பசி பாகவத்தில் என்னன்னா பத்தான் வந்து இப்போ நாம் பிறக்கிற போது மூணு கடனோட பிறக்கிறோம் தெரியுமா இல்லையா ஆ அதாவது ஒரு ஒரு ஒரு ஜீவன் வந்து பத்து ஒரு ஒரு மேலா பொண்களுக்கு விடு ஆம்பளைகளுக்கு ஜென்ஸுக்கு வந்து ஒரு குழந்தை புத்திரனா பிறந்தால் புத்திரனுக்கு மூணு ரிணம் பிறக்கிற போதே கடனோட பிறக்கிறாங்க மூணு கடன் உண்டு என்ன கடன்னா தேவருணம் ருணம்னு பேர் கடன் தேவருணம் பித்ருணம் ருஷி ருணம்னு பேர் தேவருணம்ங்கிறது வந்து தேவர்களுக்கு இவன் கடன்பட்டவனாக இருக்கிறான் அப்போ அதனால் என்னாச்சு யஜ்யங்கள் யாகங்கள் பண்ணினால் தேவர்களை ஆகூத்தி செய்து அவர்களை ஒப்பிக்கிறான் அந்த கடனை தீர்க்கிறான் யஜ்ய யாகங்கள் செஞ்சு அது தேவருணம் தீர்க்கப்படுகிறது பித்ரு ருணம்னா இவன் வந்து குழந்தைகளை பெற்றுக்கிறானோ இல்லையோ குழந்தைகளை பெற்று நம் சந்ததியை வளர்க்கிறானால் பித்ருகளுக்கு அவர்களுடைய ருணம் தீர்ந்தது அடுத்தது ரிஷி ருணம் இப்போ காயத்ரி ஆவணி உச்சாரம் பண்ணாமல் இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் வாரணீர் தேவதாம் தப்பியாமி ஆண்டிஷம் தப்பியாமி காண்டிஷி தர்ப்பணம் பண்ணுறோமோ இல்லையோ காண்டிஷி தர்ப்பணம் காண்டிஷி தர்ப்பணம் வந்து ரிஷிகளுக்கு உண்டான வேதவியாசம் தப்பையாமி வேதவியாசம் தப்பியாமி மூணு மூணு தான் சொல்கிறோம் தீர்த்தத்தை விடுறோமோ போது அவளுக்கு அப்போ ரிஷிகளுக்கு அவர்கள் பண்ண வேதங்களுடைய கண்டுபிடித்தவர்கள் பிரவೃತ್ತಿ செய்தார்கள் வே வேதங்களும் வேதங்களே அர்த்தங்களையும் சொல்லி கொடுத்தா வேத மத்தங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா திரஷ்டா ரிஷிகள் அவள் அதனால் இப்போ காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சோ விஸ்வாமித்தர் அப்படின்னு சொல்ல இல்லையோ ஆங்கிரசி அவருடைய பாகம் இருக்கு யஜ்ஞ பா அப்புறம் ஆக்ஞவல்கிய பாகம் இருக்கு யஜ்ஞ அந்த மாதிரி பாகங்கள் வா பெயராலே சொல்லப்படுகிறது அப்போ அவர் ரிஷிகளுக்கு உண்டான ருணத்தை அந்த அந்தந்த வேத பாகங்களே பாராயணம் செய்தும் அவர்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் செய்தும் அவருடைய கடமை போக்குறோம் அப்போ தேவரு தேவ ருஷி பித்ருணம் இந்த மூணு இருக்கு இவனுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு புத்திரனுக்கு அதுக்கப்புறம் இது வந்து இப்போ என்ன சொல்ற பாகவத பா பாசனம் என்ன சொல்றதுன்னா இந்த பித்ரு ஆவது பாகவதனுக்கு கிடையாது கதியால் அதாவது பித்ருக்களோடு ஏற்பட்ட தொலைவும் கடனும் தொலைந்தது அவர்கள் கடன் தீர்க்கும் கடமை என்று எனக்கு எவ்வாறு ஏற்படும் என்ற அர்த்தத்தை பாகவதனுக்கு கடன்கள் இல்லை என்று உரைப்பது கவனிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு புரியுறதாப்பா பாகவதம்னா எம்பெருமானுக்கே ஆட்சி அனன்ய பிரயோஜன பக்தியோடு எம்பெருமான எம்பெருமானையே உபாயமாகவும் உபயோகமாகவும் கொண்டிருக்கக்கூடிய பக்தனுக்கு இந்த கடன்கள் ஒன்றும் செய்யாது இந்த கடன்கள் விடுபட்டு விடும் என்று பாகவத வச்சம் அப்போ தென்புலத்தாருக்குங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் யம யம யமனுக்கும் யம கிங்கரர்களுக்கும் வந்து எனக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லை என்ன கடவுடையேன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் தென்புலத்தார் பித்திருக்களுக்கும் இந்த புதனாக பிறந்த ஜீவ ஜீவனுக்கும் கடன் இல்லை கடன் தீர்க்கப்பட்டதாகிறது என்ன கடவுடைய ஞா பிராப்தம் இல்லை என்று இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது புரியுதா இல்லையா அதை நோட் பண்ணி வச்சுக்கோ எனது இம்பார்ட்டன்ட் அடுத்தது இந்த ரெண்டாவது பாசுரம் நாம் சேவிச்சு முடிச்சுட்டோம் அதில் ரெண்டாவது பாசுரத்தில் நல்லன்பர் ஏற்றம் நல்லன்பருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னான் நல்லன்பர் அனநிய பிரயோஜனான பக்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் தர்மபுரத்தில் ஊர்த்தி நிற்கும் அப்போ நல்லன்பர் என்றால் பகவானுடைய எம்பெருமானாருடைய பிரயோஜனத்தை ஓப்புக்காகவே இருப்பவர் நல்லன்பர் அடுத்தது உயர்ந்த குணத்து திருவரங்க அங்கம் உயர்ந்த குணம் உயர்ந்த குணம்னு திருவரங்க தமுதனாருக்கு விஜயகணம் போட்டிருக்கார் உயர்ந்த குணம்னா பெரிய குணத்தை உத்துங்க கீர்த்தி குணத்தை உடையவன் வியாக்கியானம் செஞ்சார் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் என்னன்னா மத்தையாருக்கு மத்தையார் எல்லாருக்கும் பாகவத பகவத் நிஷ்டை இருந்தது யாரு ஆழ்வார்களாம் பகவானை பற்றினார்கள் பாகவத எழுத்தையும் சொல்றார் இல்லை சொல்லல ஆனால் பகவானை பற்றினார்கள் ஆழ்வார்கள் ஆச்சார யாரை பற்றினார்கள் ஆச்சாரியனை பற்றினார் மதுரை வழி தொல்வழி வழி இப்போ ஆச்சாரியன் அப்போ திருவங்க தமுதாருடைய உயர்ந்த குணம் என்ன ஏனையோர் போல் அன்றைக்கு மற்றவாளை போல் அன்றைக்கு கர்ம பருவத்தில் ஊன்றி நிற்றலுக்கான உறுப்பான குணம் நற்குணம் என்பதை உயர்ந்த உயர்ந்த குணம் என்று சாதிக்கிறார் புரியுதாப்பா கர்ம பருவ நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டையில் ஊன்றி நிற்பவர் திருவரங்க தகுதினார் அப்போ அதுக்கு வந்து உயர்ந்த குணம் எல்லாருக்கும் இந்த குணம் வந்துடாது பகவானாய் சார்ந்து நிற்பவர்களுக்கு குணத்தார் அந்த அதை விட உயர்ந்த குணம் ஆச்சாரிய நிஷ்டையில் ஊன்றி நிற்பவர் மதுரை வழி தொல்வழி புரியுறது அதனால உயர்ந்த குணம் திருவரங்க அங்கு அப்படி திருவரங்க ஆகிய அமுதனாருக்கு உயர்ந்த குணம் எது என்ன ஆச்சாரிய சர்மா பரவேஷின் ஊன்றி நிற்பவர் என்று அர்த்தம் புரியுதா இதோட நிறுத்திக்கலாமா இன்னைக்கு அடுத்த மாதம் நான் சாயந்தரம் சேவிக்கலாம் ஆமாம் யார் திருவங்க தமுதாரோட ஆச்சாரிய நிஷல் தான் இருக்கார் திருவணக்க தமுதார் ஆச்சாரிய நிஷல் ஊந்தி இருப்பவரோ இல்லையோ அதனால் உயர்ந்த குணங்களும் ஆச்சாரிய நிஷல் ஊந்தி இருப்பவர்கள் திருவரங்க தமுதாரை குறிக்கிறது உயர்ந்த குணத்து திருவரங்க தமுது திருவரங்க தமுது வந்து அமுதனாரை குறிக்கிறது அதுக்கு விசேஷம் என்ன உயர்ந்த குணம்னு ஒரு பதம் போட்டிருக்கு உயர்ந்த குணம் என்ன சொல்கிறது அவருக்கு என்ன உயர்ந்த குணம் கேட்டால் பதில் சொல்ல முடியும் நீ ஊன்றி நிற்பவர் இதை நீ சி இம்பார்ட்டன்ட் பதங்களுக்கு அந்த இடத்துல தனித்தனியாக ஒரு ஷீட் நோட் போட்டால் அது எழுதியே வச்சேன்னு வச்சுக்கோ நீ வந்து ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக அந்த மனசில் பதியணும் இது பாயிண்ட்டு நாம் கேட்கறது வந்து அனுஷா நம்ம மனசில் வந்து தேக்கி நிற்கணும் அந்த ஒரு பாசத்தை சொன்னாலும் அந்த அர்த்தங்கள் நம்ம மனசில் வந்து எப்படி மைண்டில் வந்து பாயணும் அப்போ என்ன ஆகும் அந்த அனுபவமே தனி புரியுறதா நோட் பண்ணி சி நாமெல்லாம் இப்போ ஆளவந்தார் வந்து எப்படி சரித்திரத்தில் எப்படி வருதுன்னா அவருடைய ஆச்சாரியை வந்து மேஜர் சாமி சொல்லி கொடுத்தா ஒரு தடவை அது அவர் மனசை பதிஞ்சு கொடுத்து அடுத்த நாள் போய் அவர் கிளாஸுக்கே போகல அவள் அப்பா அம்மாலாம் கேட்டா ஏன்டா போகல அப்படின்னா எனக்கு அவர் வாத்தியார் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்படியே பிரகலாத் சரித்திரத்துலேயும் அப்படி வருது அளவந்தா சரித்திரத்துலேயும் அப்படி வருது அழுவான் சரித்திரத்துலேயும் அப்படி வருது பட்டத்து பராசர பட்ட சரித்திரத்துலையும் அப்படி வருது அவள் ஏக சந்த கிராகி ஒரே தடவை கேட்டால் மனசில் பதிஞ்சுடும் எல்லாம் மந்த கிராகிகள் மந்தமான புத்தி அடுத்த அத்தனை கேட்டால் மனசில் பதியாது அதனால் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் என்னன்னா we have to note the important points important இப்போ மூணு அர்த்தம் நான் சொன்ன போன நயன்திரு பேரும் வரலாம் அது மூணு எழுதி வச்சுக்கணும் இப்போவே உடனே இந்த முடிஞ்ச உடனே மூணு அர்த்தம் எழுதி பாருவானுங்க மைண்டில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எழுதி ஏதோ புரியுறமாக இருக்கும் ஆனால் எழுதுகிற போது கஷ்டப்படும் நான் சொல்ல புரியுறதா அந்த மூணு அர்த்தங்களை இப்போ நயன்திரு பேரும் எல்லாம் பழுது பால் மூணு வியாக்கியானம் சொன்னேன் அதை எழுதி வச்சு பாரு இன்னைக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் evening I you get it clear அடைக்க அப்போ என்ன ஆகுதுன்னா மனசில் பதியும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸு சரி நொட்டேஷன் வந்து எழுதி வச்சுக்கணும் எக்ஸ்பிளேட்டரி நோ எக்ஸ்பிளேட்டரி நோட்ஸ் எழுதி வச்சுட்டோம்னா கல்வி we help at later date even for anybody to explain at fifty eight of mind okay அழுவார் பேர் மாநாடு ஜீவத்தில் உள்ளே சொல்லணும் சாயந்தரம் செழிப்பம் ஆறு கால் ஆறு பத்து ஆறு கால் okay hello ah sir okay